திருச்சிற்றம்பலம் தலம் திருத்தெங்கூர் திருச்சிற்றம்பலம் புரைசைவல் வீணை தேர்க்கும் பொன்னியர் விண்ணவர் போற்ற கரைசை மால் கடல் நஞ்சை உண்டவர் கருதலர் பூரங்கள் இறை செய்தாரூட்டி உழல்பவர் இடுபலி கேழில் சேர் விரைசை பூம்போழில் தெங்கூர் வெள்ளியங்குன்றமர்ந்தாரே சித்தன் தன்னடி நீனைவார் செடிபடு கொடுவினை தீர்க்கோ கொத்தின் சாஷடை முடி மேல் கோளையேற்றரவொடு பீரையன் பத்தர் தாம் பணிந்து ஏத்தும் பரம்பரன் பை புனல் பதித்த வித்தன் தாழ்போழில் தெங்கு வெள்ளியங்குன்றமர்ந்தாரே அடையும் வல்வினையகல அருள்பவர் அனலுடை மாழோவாள் படையற்பாய் பூலி தோலர் பைம்புனர் கொன்றையர் படர் பொன் சடையில் வெண்பீரை சூடியே தார்மணி அணி தரு தரு கண் விடையர் வீங்கீழில் தெங்கூர் வெள்ளியங்குன்றமர்ந்தாரே பண்டு நான் செய்த வினைகள் பறையவோர் நெறியருள் பயப்பார் மதி சூடி குறைக்கடல் விடமணி கண் கொண்டார் வண்டு மாமலரூதி மதுபுன இதழ் மறிவை வெய்தி விண்டவார் பொழில் தெங்கூர் வெள்ளியங்குன்றமர்ந்தாரே சுழித்த பார்ப்போனர் கங்கை கூடியோர் காலனை காலால் கிழித்தவானவர் நடுங்க செற்றவர் சிறையணி பறவை கழித்த வெண்தலையேந்தே காமனதோடல் பொடியாக விழித்தவர் திரு தெங்கூர் வெள்ளியங்குன்றமர்ந்தாரே தொல்லை வல்வீனை தேர்பார் சுடலை வெண்பொடியணி சூவண்டர் எல்லி சூடி நின்றாடும் இறையவர் இமையவரேத்த சில்லை மால்வேடையேரே திரிபுரம் தீயழச்சேற்ற வில்லினார் திரு தெங்கூர் வெள்ளியங்குன்றமர்ந்தாரே நெறிகொள் சிந்தையராகி நினைபவர் வினை கெட நின்றார் முறிகொள் மேனி முக்கண்ணர் முளைமதி நடுநடத்திலங்க பொறிகொள்வாளரவணிந்த புண்ணியர் வெண்பொடி பூசே வெறிகொள் பூம்போழில் தெங்கூர் வெள்ளியங்குன்றமர்ந்தாரே எண்ணிலா வீரல்லற கண் எழில் திகழ் மால்வரை ஏடுக கண்ணெலாம் பொடிந்தலர கால் கால்விரலூன்றிய கருத்தர் தண்ணுலாம் போனர் கண்ணி தயங்கிய சடை சடைமுடி சதூரர் விண்ணுலாம் பொழில் தெங்கூர் வெள்ளியங்குன்றமர்ந்தாரே தேடித்தான என் மாலும் திருமுடியடியினை காணார் பாடத்தான் பல பூத்த படையினர் சுடலையேர் பல கால் ஆடத்தான் மிக வல்லர் அருஜுனர் கருள் செய்ய கருதும் வேடத்தார் திரு தெங்கோர் வெள்ளியங்குன்றமர்ந்தாரே சடங்குள் ஜீவர போர்வை சாக்கியர் சமணர் சொல்த வீர இடங்குள் வல்வினை தீர்க்கோ ஏத்துமென்கிருமர போருகை கடங்குள் மால்களீற்றுரியர் கடல் கடைந்திட கனன்றெழுந்த விடங்கள் கண்டத்தர் தெங்கூர் வெள்ளியங்குன்றமர்ந்தாரே வெந்த நீற்றினர் தெங்கோர் வெள்ளியங்குன்றமர்ந்தாரே கந்த மார்போழில் சூழ்ந்த காழியுள் ஞான சம்பந்தன் சந்தமாயின பாடல் தந்தமிழ் பத்தும் வலார் மேல் பந்தமாயின பாவம் பாருதல் தேருதல் பயனே சுவாமி வெள்ளிமலைநாதர் அம்பாள் பெரிய நாயக்கி திருச்சிற்றம்பலம்